மக்கள் போக்குவரத்துக்கு ஏற்ற முறையில் வீதிகள் அபிவிருத்தி செய்யப்பட வேண்டியதும் பழுதடைந்த சேதமடைந்த வீதிகளை குறித்த காலத்துக்குள் பயணிகள் போக்குவரத்துக்கு பொருத்தமானதாக திருத்தி அமைத்து கொடுக்கப்பட வேண்டியதும் குறித்த பிரதேசத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளின் கடமையாகும் கல்முனை மாநகர சபைக்குட்பட்ட கல்முனை கடற்கரைப்பள்ளி பிரதான தார்வீதி குன்றும் குழியுமாக மிக மோசமான நிலையில் நீண்ட காலமாக பாதிக்கப்பட்டிருந்தும் சம்பந்தப்பட்டவர்கள் இந்த வீதியை கவனம் செலுத்தாமல் இருப்பது குறித்து குறித்த வீதியில் வசித்து வரும் பொதுமக்கள் எமக்கு தெரியப்படுத்தியதை அடுத்து நிலைமைகளை கண்டறிகிறார்கள் எமது கிழக்கு ஊடகையில் செய்தியாளர்கள் நிப்ராஜ் மன்சூர் மற்றும் சினாஸ் கல்முனை கடற்கரை பள்ளிவாயல் பிரதான தார் வீதி குறித்து மக்களின் கருத்துக்களை சேகரிக்க அண்மையில் அங்கு நாம் சென்றிருந்தோம் இதன்போது ஏஎம்ஏ ஜசீர் ஜேபி இப்படி கருத்து தெரிவித்தார் கடந்த சுனாமி ஏற்பட்டும் கூடையும் இந்த வீதி இதுவரைக்கும் புனர்நிர்மாணம் செய்யப்படாமல் நிலை இருக்கப்படுகின்றன தபால் கந்தர் இருக்கின்றது எம்ஓஎச் ஆபீஸ் ஒன்று இருக்கின்றது ஓட்டோ பசார் ஒன்றும் இங்கே இருக்கின்றது இந்த வீதியினாலே தான் மூன்று இன மக்களும் பிரயாணம் செய்கின்றார்கள் ஆனால் இது இதுவரைக்கும் புனர்நிர்மாணம் செய்யப்படாமல் இருக்கிறது மிகவும் கவலைக்கூடிய விஷயமா இருக்கின்றது இந்த கல்முனை கடற்கரை பள்ளிவாயல் பிரதான வீதி குறித்து கடற்கரை பள்ளிவாயல் முவாத்தின் சிக்கந்தர் குறிப்பிடுகையில் ஜனாசாவா கூட மையவாடிக்கு கொண்டு செல்றதுக்கு மெயின் ரோட்ல இருந்து குடியேற்ற பள்ளி வாரம் மட்டுக்கு எத்தனை இடத்துல பள்ளம் படுகுழி திறவுகளாக காட்சி கட்டி கொண்டிருக்கு குறித்த இந்த வீதி நீண்டகாலமாக புறக்கணிக்கப்பட்டு வருவதாக இந்த வீதியில் வசித்து வரும் ஜெலில் கவலைப்படுகின்றார் இந்த ரோட்டு பிரதேச சபையாக இருக்கின்ற காலத்திலிருந்து நகர சபையாகும் மாநகர சபையாகியும் எந்த விதமான செப்பலிடமும் இதுவரையும் நடக்கவில்லை பயணிகளின் இந்த அசௌகரிய நிலைமை குறித்து கல்முனை மாநகர முதல்வர் எச் எம் எம் ஹரிசிடம் கேட்டபோது வாகன ரீதியாக இது இல்லாதனால் எங்கள நீதியை பயன்படுத்த முடியாத சட்ட பிரச்சனை இருக்கு நீதி அபிசித்தனைக்கலாம் மற்றும் அதோட சொல்லப்பட்ட உயர் அதிகாரிகளுக்கு ஏற்கனவே பலமுறை சொல்லி இருந்திருந்தோம் இதுவரை இந்த நடவடிக்கையும் எடுக்கப்படும் இவரது இந்த கருத்துக்கமைய வீதி அபிவிருத்தி திணைக்களத்தின் பிரதம பொறியியலாளர் ராஜ்மோகனிடம் கேட்டபோது நடந்த மீட்டிங்ல ஒரு பீச் பீச் ரோடுக்கு தானே ஈகோ சொல்றேன் சொல்றேன் அந்த ரோடு செஞ்சு தர மாட்டாங்க அவங்களுக்கு பெர்மிஷன் நாங்க செஞ்சு கொடுத்துட்டோம் அவங்களுக்கு மற்ற இவிசி அமௌண்ட் நாங்க ஒன்றும் கிடைக்கல இந்த வீதி எம்சி மாநகர சபை அது ரோடு தான் அது இது இன்டர்நியூஸ் கிழக்கு ஊடக இல்லத்தின் ஓர் தயாரிப்பு